பூர்வபட்சின்றவன் என்னவோ ஆயிட்டு போறது நம்ம மாட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜீவாத்மாவை தான் உபாசனை பண்ணணும்னு அவன் சொல்லிட்டான் சுவாமி நம்ம சுவாமி எம்பருமானார் நான் சுவாமியை நினைக்கிற போது ஒவ்வொரு தடமும் நான் எப்படி நினச்சிக்கிறேன் நமக்கு இவ்வளவு வசதி இருக்கு இத்தனை புஸ்தகங்கள் இருக்குது குறிப்பில்லாம ஒன்னு சொல்ல முடியல அவருக்கு பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வழிகாட்டி இல்லை கேவலம் போதாயன பிரம்மசூத்திரத்தை கண்ணால பார்த்தார் அவ்வளவு ஒரு தரம் ஒன்ஸ் ஒரே தடவை போதாயன ரிஷியினுடைய பிரம்மசூத்திர விற்பியை பார்த்தார் பார்த்த உடனே மனசு ஏக சந்த கிராகி அவர் ஏக சந்த கிராகினா இவர் சனசந்த கிராகி புறத்தாழ்வான் ஏன்னா எம்பரமானார் பாஷ்யம் சொல்ற போது அவர் என்ன சொல்றாரோ அதை உடனே அதை தப்பு கண்டுபிடிப்பார் தப்பு இல்லை சுவாமி இங்க மாற்றி சொல்லியிருந்தா நன்னார் தப்புன்னு சொல்ல மாட்டார் ஜெய்வாத்மாவுக்கு ஞானம் அடையாளமா சேஷத்துவம் அடையாளமா அப்படின்னா இல்ல சேஷன் ஞாத்திருத்துவம் அடையாளம்னு சுவாமி எழுதிட்டார் கூறத்தாழ்வான்னு எழுதல இங்க பிராகாரத்தில் கூட எழுதுக்கு ஏன் எழுதாமல் நெரிச்சி பேர் கேட்கிறார் கூறத்தாழ்வான் கருத்து வேற்றுமை உண்டு ஆத்மாவுக்கு அந்தரங்க லட்சணம் சேஷத்துவம் அன்னது ஞாத்திருத்துவம் ஞாத்திருத்துவம் லட்சணம் அல்ல சேஷத்துவம் ஆத்மாவுக்கு லட்சணம் அந்த சேஷத்துவத்தை தான் சொல்லணும் தேவ ஞாதிருத்துவம் சொல்லுடுச்சேன்னு கேட்டார்கள் அதனால தான் அதை முடிவு பண்ணுறதுக்கு அங்கேருந்து திருக்கோற்றியூர் நம்பியனிடத்தில் அனுப்பியதாகவும் அவர் மாசோபவாசி புறப்பூச்சு போல என்று ஒரு ஆறு மாசம் இழுக்கடிச்சு சொல்ல கடைசியில் பதில் சொல்லலை அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் என்பது போராதோ அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்றது உங்களுக்கு மனசுக்கு வராதா படியாதா ஆழ்வாருக்கு ஞாத்திருத்தம் இஷ்டமாயிருந்தா அறிவுள்ளான் உடல் உள்ளான்னு சொல்லியிருப்பாரு அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னா சொல்லியிருக்கார் அதனால அடியேன்னு தான் ஆத்மாவுக்கு லட்சணம் என்பதாக கூறத்தாழ்வானுடைய சித்தாந்தமே எம்பெருமானாருடைய சித்தாந்தம் ஆயிற்று அப்படி அரட்சணத்தில் சொன்னதை கிரகிக்கக்கூடிய கிராகி கூறத்தாழ்வான் இப்படி ஒரு பூர்வபட்சம் பிராணனா ஜீவாத்மாவை உபாசனம் பண்ணமா பிரம்மத்தை உபாசனம் பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வந்தது சுவாமி பூமா பிரம்மசூத்திரம்னு நான் போட்டிருக்கேனா பூமா சம்பிரசாதாத்யுபதேசாத்துன்னு சூத்திரம் ஏன் இவ்வளவு நிதானமாக சொல்கிறேன்னா மற்றவாளுக்கும் ஒரு சூத்திரம் சொன்னாலும் சுவாமி புரியும்படி சொன்னார் மணிக்கணக்கா கத்தினார் காக்கா வலிப்பு வந்த மாதிரி கத்தினார் ஒன்றும் புரியல நிகர வருமானம் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடாது நிகர வருமானம் என்ன ஜீரோ நூறு ரூபாய்க்கு ஜீரோ தான் வருமானம் ஜீரோ வருமானம் ஒத்து வராது ஏதாவது ஒரு மாதிரி நினைச்சிட புடியணும் சுவாமி பூமா என்பதனாலே பரபிரம்மன் தான் சொல்றது விபுல சுகவாச்சி விபுலமான அளவில்லாத சுகமுடையவன் பரமாத்மா தான் அந்த பரமாத்மாவை தான் உபதேசம் பண்ணணும் உபாசனம் பண்ண வேணும் அதுக்கு என்ன காரணம் சம்பிரசாத அத்யுபதே சம்பிரசாத அதி உபதேசாத் அந்த பதத்தை மூணு பதத்தை சேர்த்திருக்க சம்பிரசாத அதி உபதேசாத் சம்பிரசாதா என்பதற்கு ஜீவாத்மா அதி அதி என்பது ஒரு அவ்வயம் அது ஒரு சப்தமே இல்லை வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி கொத்தமல்லி போடலன்னா சாத்து முதல் நல்லா இருக்க மாட்டேங்கிறது ஆனால் கொத்தமல்லி யாரும் சாப்பிட மாட்டான் கருவேப்பிலை யாரும் சாப்பிட மாட்டான் அது மாதிரி அவ்வய சப்தம் அதி என்பதற்கு அர்த்தம் அதிகமாக ஜீவாத்மாவை விட அதிகமாக சொல்லி இருப்பதினால் ஜீவாத்மாவை விட பரமாத்மாவை அதிகமாக சொல்லி இருப்பதினால் பூமா என்பது பரமாத்மாவையே சொல்லுகிறது அடுத்த சூத்திரம் அதுக்கு இன்னொரு சூத்திரம் அது ரெண்டையும் சேர்த்தாதான் ஆழ்வானுடைய சூத்திரத்து ஸ்லோகத்துக்கு வர முடியும் பூமா சம்பிரசாதாத் உபதேசாதுன்னு புரிஞ்சுது பூமா அளவில்லா சுகமான பரபிரம்மே உபாசிக்கத்தக்கது ஏன் சம்பிரசாத பரமாத் ஜீவாத்மாவை காட்டிலும் அதி அதிகமாக பிரம்மத்தை உபதேசார் சொல்லியிருப்பதினால் ஜீவாத்மாவை விட பரமாத்மா உயர்ந்தவர் உயர்ந்த வஸ்துவை தான் தியானம் பண்ணுவோம் அதனால ஜி பரமாத்மாவை தியானம் பண்ணுவோம் அடுத்த சூத்திரம் ரொம்ப அழகான சூத்திரம் தர்ம உபபத்தேஷ்டா தர்ம இந்த சக்காரம் இருக்க முந்தின சூத்திரத்தை சொன்ன என்ற சூத்திரத்தோடு காரணத்தோடு இந்த தர்மோபத்தேகே என்ற சூத்திர என்ற காரணத்தையும் எடுத்துக்கொள்ள வேணும் என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஏன்னா நான் ஒன்னொன்னு பங்கி வாசிச்சுட்டு இருந்தா டைம் போறாது சுருக்கமா சொல்றேன் சுவாபாவிக அமிர்தத்துவம் சுவாபாவிக அமிர்தத்துவம்னா ஜீவாத்மாவையும் அமிர்தம் அமிர்தம்னு சொல்றது வேதத்தில் இந்த வேதம் எப்படி வேணாலும் பேசும் அதனால தான் நம்ம ஆச்சாரியால் வேதத்தை பிரமாணம் சொன்னாலும் பக்கத்தில் உடனே திவ்ய பிரபந்தத்தை சொல்லுவார் திவ்ய பிரபந்தம் தான் வேதத்தை விட சிறந்த பிரமாணம் திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார்களுடைய திவ்ய சுக்தியை காட்டினா வேத பிரமாணமும் சத்தை பெறும் அந்த அமிர்தம் என்பது ஜீவாத்மாவையும் சொல்லும் ஆனா ஜீவாத்மாவுக்கு அமிர்தத்துவம் சம்சாரியாயிருந்து இதை விட்டு போய் முத்தனா போனாதான் வர்றது பரமாத்மாவுக்கு எப்பவுமே இருக்கு அதனால சுவாபாவிக அமிர்தத்துவம் அனன்யாதாரத்துவம் சுயமகிம் எல்லாரையும் பரமாத்மா தாங்குறானே பரமாத்மாவை யார் தாங்குறா ஸ்வமகிமத் அகலிதமயேவிமர்ஷியது வபுரிவஸ்வமசேஷமிதம் பலம் தவ பரஸ்தித காரண வாரணம் என்று பக்தருடைய திரு ஆழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பக்தர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை சொல்றார் தன்னுடைய மகிமையிலேயே எம்பரமான் நிற்கிறான் அவனுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது அவனுக்கு ஆதாரம் இல்லை என்கிறதுக்கு சமஸ்கிருத வார்த்தை அனன்யாதாரத்துவம் எம்பரமான எம்பரமானுக்கு எம்பரமானை தவிர வேறு ஆதாரம் இல்லை அனன்யாதாரத்துவம் ஜீவாத்மாவுக்கு அப்படி இல்லை பரமாத்மா ஆதாரமா இருக்கான் சர்வாத்மத்துவம் எல்லா ஒரு ஜீவாத்மா ஒரு ஜீவாத்மா ஒரு உடம்புல தான் இருக்க முடியும் ஒரு ஜீவாத்மா பல உடம்புல இருக்க முடியாது ஒரு ஜீவாத்மா ஒரு உடம்புல தான் இருக்க முடியும் பரமாத்மா சகல வஸ்துக்களிலேயும் அந்தராத்மாவா இருக்கும் ஆக சர்வாத்மம் ஜீவனாகாது சர்வ உபாதம் எல்லாம் மண்ணல எல்லாரும் பரமாத்மாவு இந்த குணங்களாம் இந்த தர்மங்கள்லாம் ஜீவாத்மாத்வரால் பரமாத்மா தான் வரும் ஆனாலே பூமன்ற சதத்துக்கு யாரை சொல்லணும் பரமாத்மா சொல்லணும் இப்ப இவ்வளவு நேரம் கேட உபச பிரம்மத்தை இதுக்கு என்ன இல்ல சொல்றான்னு

என்னன்னா நூற்றி விவரத்துக்கு எல்லா பெருமாள் சுடராலும் திருமாலும் சோலைமை அழகரை விட சுடர் கிடையாது அதனால சுசுந்தரம் சுசுந்தரம் வனாத்ரி நிலையம் சுசுந்தரம் என்ன பண்றார் பூமா பிரத்யேகாத்மனி சதாபி அசம்பவம் பிரத்யேகாத்மா பூமா அல்ல அதுக்கு என்ன காரணம் சொல்றார் கதாபி அசம்பவ் முக்தி காலத்திலேயும் சர்வாத்மத்துவ அனன்யாதாரத்துவ சர்வ சர்வ சுவாபாவிகாமர்சத்துவம் முதலானவைகள் முக்தனானாலும் அவனுக்கு சுவாபாவிகமா வராது பரமாத்மாவை எதிர்பார்த்துதான் அவனுக்கு பெருமைகள் வரும் ஆகையாலே பிரத்யகாத்மனி கதாபி அசம்பவது உபனிஷத் என்ன பண்ணிச்சு பிராணகான்ற சத்தத்தை போட்டு நம்ம பிராணனை வாங்கிச்சு கூறத்தாழ்வான் அந்த இதை வாங்கினன்னா அழகா பிரத்யேகாத்மனின்னு போட்டான் பிராணன் இல்லையா பிரத்யேகாத்மா பிரத்யேகாத்மனி கதா அபி அசம்பவத்து பிரத்யேகாத்மாவினிடத்திலே ஜீவாத்மாவினிடத்தில் முக்தி காலத்திலேயும் கதாபி அசம்பவத்து பூம பூமி பூமா விபல சுகத்திற்கு பூமியின் இருப்பிடமானவன் பரமாத்மாதான் என்று எவனை சொல்லுகிறதோ அவன்தான் திரு சோலை மலையிலே சுந்தரபாபுவாக எழுந்தருளியிருக்கிறான் என்று பூம விஜயை ரொம்ப அழகா சொன்னார் என்ன முடிச்சுள்ளாமா அரை சொன்ன சொன்னமா அடுத்தது தகர வித்யாதி நான் ரெடியா இருக்கேன் ஏன்னா எப்போ முடிக்க சொல்றோ அன்னைக்கு நான் ரெடி நான் யாருக்கு இடைஞ்சல் பண்ணுறதா இல்லை இன்னும் அந்த தகர வித்தைன்னா இப்போ எல்லாத்தையும் தமிழில் எழுதுகிறோமா தகர வித்யை சுவாமிக்கு தகர வித்யை வருமானு ஒருத்தன் கேட்டான் அப்படியெல்லாம் தெரியாதுப்பா தகர வித்தியை வெள்ளி வித்தியை தங்க வித்தியை இரும்பு வித்தியெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எங்க ஆச்சாரியன் சொன்னது தஹர வித்யா தான் தஹர வித்யா கிடையாது தஹர வித்யா தஹரம்ன்றது ஒரு அழகான ஸ்ருதி அதை எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் பேஸ்மா தஹரோஸ்மின் அந்தராகாதா தஸ்மின் யதந்தா ததன்வேஷ்டவ்யம் தத்வாவ உபசி உபாசிதவ்யம் ஒரு கதை இந்த உடம்பு இருக்க இந்த சரீரம் ஒரு பட்டணம் யாருக்கு பட்டணம் பரமாத்மாவுக்கு பட்டணம் பிரம்மபுரம் பெரியாழ்வார் பட்டினங்காப்புன்னு ஒரு பத்து பாசுரம் பண்டன்று பற்றி நந்தாப்பே நெக்கூடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நோய்காள் உங்களுக்கு இனிமே இங்கே இடமில்லை வீரகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து இயல் போரில் வன்னஞ்சம் கொண்டான் இனி உங்களுக்கு வேலை இல்லை ஆகையால ஹிருதயத்தை பிரம்மபுரம்னு சொல்லு புறம்னா கோட்டை வாசல் எல்லாம் நிறைய இருக்குமே இதுக்கு கோட்டை வாசல் இருக்காங்க நவத்வார புரே தேகி ஒன்பது வாசல் தானுடை குரம்பையில் நின்னும் புறப்பத்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை